திருச்சிற்றம்பலம் திரு நக்கீரதேவ நாயனார் அருளி செய்த திரு தேவர் திருமரம் திருச்சிற்றம்பலம் திரு கண்ணப்பன் செய்த பத்திரத்து விருப்புடை தம்ம விரிகடல் உலகே பிறந்தது தேனழித்து ஊன் உண்கானவர் குலத்தேர் திரிவது பொறு புலி குமுறும் காடே வளர்ப்பது செங்கண் நாயொடு தீவகம் பலவே பயில்வது வெண்திரற் சிலையொடு வேல்வாள் முதலிய அந்தமில் படைக்கலம் அவையே உறைவது குறை தசை பயின்று குடம்பல நிறைத்தும் கரைமலிபடை கலம் கலந்த புல்லொடு பீலி வேந்தவை பிரிந்த வெள்ளிடை வாலிய புலி தோல் மறைப்பவள்வார் இரவும் பகலும் இகழா முயற்சியொடு மடைத்த தேனம் வல்லாய் விட்டும் சிலை விடு கணையிலும் தின்சுரி கையிலும் பலகிளை அவையொடும் பதைப்பப்படுத்து தொல்லுயிர் கொல்லும் தொழிலே வடிவே மரப்புலி கடித்த வன்திரள் முன்கை திறற்படை கிழித்த திண்வரை அகலம் எயிற்றெங்கு கவர்ந்த இருந்தெற்றி அயிர்கோட்டே நம் படுத்தெழு குரங் இங்கு செடித்தெழு குஞ்சி சென்னிறத்துரு கடுத்தெழும் வெவ்வுரை யவ்வாய் கருநிறத்து அடுபடை பிரியா கொடுவிரலதுவே மனமே மிக கொலை புரியும் வேட்டையில் உயிர்களகப்படு துயருக்கு அகனமர்ந்ததுவே இது அக்கான தலைவன் தன்மை கண்ணுதல்வான தலைவன் மலைமகள் பங்கண் மலைமகள் பங்கன் எண்ணரும் பெருமை இமையவர் இறைஞ்சும் புண்ணிய பாத பொற்பார் மலரிணை தாய் கண் கன்றன சென்று கண்டல்லது மாய்க்கிடும் உண்டி வழக்கரியானே அதா அன்று கட்டழல் விரித்த கனற்கதிருச்சியிற் சுட்டடியிடும் தொரும் சுருகொழும் சுரத்து முதுமரம் நிறந்த முட்பையில் வளாகத்தெதிரினங்கடவிய வேட்டையில் விரும்பே எழுப்பிய விருகத்தினங்களை மறுக்குறத்தன்னாய் கடித்திரித்திடவடிக்கணை தொடுத்து எய்து துணித்திடும் துணித்த விடக்கினை விறகினிற் கடைந்த வெங்கனல் காய்ச்சி நருவிய இறைச்சி நல்லது சுவை கண்டு அன்னர்க்கு அமிர்தென்று அது வேரமைத்து தன்னரும் சுடை நீர் தன்வாய் குடத்தால் மஞ்சனமாக முகந்து மலரென குஞ்சியில் துவர்குலை செருகி குனிசிலை கடுங்கடை அதனொடும் ஏந்தே கணல் விழே கடுங்கொரலாய் பின் தொடரையாவரும் வெறுக்கோளுற்ற வெங்கடும் பகலில் திருக்காலத்தி எய்திய சிவர்க்கு வழிபட கடவமறையோன் முன்னம் துகிலிடை சுற்றி தூணீராட்டி நல்லன விரை மலனரும் புகை விளக்கவி சொல்லின பரிசிற் சுருங்கலன் பூவும் பட்டமாலையும் தூக்கமும் அலங்கரித்து அருச்சனை செய்தாங்கு அவனடியிறைஞ்சி திருத்தமுத்திரை சிறப்பொடுங்காட்டி மந்திரம் எண்ணி வலமிடம் வந்து விடை கொண்டேகின பின் தொழில் பூசனை தன்னை புக்கொரு காலில் தொடு செருப்படியால் நீக்கி வாயில் இடுபுனல் மேனியிலாட்டி தன் தலை தங்கிய துவற்பூயேற்றி இறைச்சியில் பெரிதும் போன கம்படைத்து பிரானை கண்டு கண்டுள்ளம் கசிந்து காதலில் கொண்டதோர் கூத்து முன்னாடி குறை கழலன்பொடும் இருகையிறைஞ்சியாராம் அன்பொடு கானகம் அடையும் அடைந்த அற்றை அயலி நெற்கழித்தாங்கிரவியும் புதித்த போழ்தத்துள் நீர் மூழ்கி ஆதரிக்கும் மந்தணன் வந்து சீரார் சிவர்க்கு தான் முன் செய்த போர் பொற்புடை பூஷனை காணான் முடிமிசையேற்றியதுவர் கண்டொழியான் மறித்தும் இவ்வாறு அர்ச்சனை செய்பவர் யாவர் கொல் என்று கரந்திருந்த வண்ணக்கானவன் வரவினை பரந்த காட்டிடை பார்த்து நடுக்குற்று வந்தவன் செய்து போயின வண்ணம் சிந்தையிற்பொராது சேர்விடம் புக்க மற்ற நாளும் அவ்வழிபட்டு இறைவவுற்றது கேட்டருள் உந்தன கழகா நாடொரும் நான் செய் பூசனை தன்னை ஈங்குரு வேடுவன் நாயொடும் புகுந்து மிதித்து உழக்கி தொடு செருப்படியால் நீக்கி வாயில் இடுபுனல் மேனியிலாட்டி தன் தலை தங்கிய சரிகிலை உதிர்த்தோர் இறைச்சியை நின் கோயிலில் இட்டு போமது என்றும் உந்தனக்கினிதே என உருக்கானில் கொன்றிடம் யாவராலும் விலக்குறுங்குணத்தனல்லன் என்னும் திருக்குறிப்பு என்றவன் சென்ற அல்லிடைக்கு கனவில்லாதரிக்கும் மந்தனன் தனக்கு சீரா திருக்காலத்தியுள்ளப்பன் பிறையணி இலங்கு பின்னு புஞ்சடைமுடி கரையணி மீடற்று கணல் மழுத்தடக்கை நெற்றி நாட்டத்து நிறை நீற்றாக ஒற்றை மால்விடை உமையொடு மருங்கில் திருவுரு காட்டி அருளி புரிவொடு பூசனை செய்யும் குனிசிலை வேடன் குணமவை யாவன சிறந்த நன்மாதவன் என்றுணர் அவனுகந்தியங்கிய இடம் முனிவனம் அதுவே அவன் செருப்படியாவன விருப்புருதுவலே எழிலவன் வாயது தூய பொற்குடமே அதனிலில் தங்கு நீர் கங்கையின் புனலே புனர்கிடுமாமணி அவன் நிறை பல்லே அதற்கிடு தூமலர் அவனது நாவே உப்புனல் விடும் பொழுதுரிஞ்சிய மீசை புன்மயிர் குஷகினம் நம்முடிக்கினிதே அவன் தலை தங்கிய சருகிலை தருபையில் பொதிந்த அங்குலி கற்பகத்தலரே அவன் புகந்து இட்ட இறைச்சி எனக்கு நன்மாதவரிட்டனை போலவியே இது வெனக்கு உனக்கவன் கலந்ததோரன்பு காட்டுவன் நாளை நலந்திகள் அருச்சனை செய்தாங்கிருவென்று இறைவன் எழுந்தருளினன் அருளலும் மறையவன் அறிவுற்றெழுந்து மனமிக கூசி வைகரை குளித்து தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசனை புகழ் தரச் செய்து தோற்றா வண்ணம் இருந்தனாக இரவியம் வாந்தனி முகட்டில் வந்தழல் சிந்த கடும் பகல் வேட்டையில் காதலித்தடித்த உடும்பொடு சிலை கணை உடைத்தோல் செருப்பு தொடர்ந்தனாயொடு தோன்றினன் தோன்றலும் செல்வன் திருக்காலத்தியுள்ளப்பன் திருமேனியின் மூன்று கண்ணாயாங்கொரு கண்ணிலும் உதிரமொழியாதொழுக இருந்தனாக பார்த்து நடுக்குற்று பதைத்து மனம் வாய்ப்புனல் சிந்த கண்ணீரருவர் கையில் ஊனொடு கணை சிலை சிந்த நிலப்பட புரண்டு நெடுதினில் தேறி சிலை கொடும் படை கடிதெடுத்திது படுத்தவர் அடுத்த இவ்வனத்துளர் எனத் திரிந்தால் அங்கு இன்மை கண்டு நன்மையில் தக்கன மருந்துகள் பிழியவும் பிழிதொரும் நெக்கிழி குருதியை கண்டு நிலை தளர்ந்தென் அத்தனு கடுத்ததென் அத்தனு அத்தனுக்கடுத்ததன் என்று அன்புடும் கனற்றி இத்தனை தரிக்கிலன் இது தனை கண்டையன் கண்தனை இடந்து கடவுள் தன் கண்ணூறு புண்ணில் அப்பியும் காண்பன் என்றொரு கண்ணிடை கணையது மடுத்து கையில் வாங்கி அணை தர அப்பினன் அப்பலும் குருதி நிற்பதொத்துரு பெற கண்டு நெஞ்சுகந்து மற்றை கண்ணிலும் வடிக்கணை மடுத்த நன்மடுத்தலும் நில்லு கண்ணப்ப நில்லு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்ற நில்லு கண்ணப்ப என்று இன்னுரை அதனொடும் எழிற்சிவலிங்கம் தன்னிடை பிறந்த தடமலர் கையால் அன்னவன் தன் கையம்பொடும் அகப்பட பிடித்து அருளினன் அருளலும் விண்மிசை வானவர் மலர்மழை பொழிந்தனர் வளையொலி படகம் துந்துபிகரங்கின தொல் சீர் முனிவரும் ஏத்தினரின்னிசை வல்லே சிவகதி பெற்றனன் திரு கண்ணப்பனே தத்தையாம் தாய் தந்தை நாகனாம் தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டுடுப்பூர் வேடுவனாம் திக்கும் திண்ணப்பனாம் சிறுபேர் செய்தவத்தால் காலத்தி கண்ணப்பனாய் காலத்தி கண்ணப்பனாய் காலத்தி கண்ணப்பனாய் நின்றான் கண் திருச்சிற்றம்பலம்